மையல்லாய் இந்த மண்ணிடை வாழ்வு எனும் மாழியுள்ளகப்பட்டு தையலாரனும் துழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே ஏ ஏந்த மாமலருட்டு முட்டாதது ஓர் இயல்படும் வணங்காதே சாந்தம் மார் முளைத்தையல் நல்லாரொடும் தலை தடுமாறு ஆகி போந்து யான் துயர் புகா வண்ணம் அருள் செய்து பொன்கடல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறியே திரிவேணை பிடித்து முன் நின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரமும் திருத்திய அற்புதம் அறியேனே ஏ பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து தேவடி சிலம்பு அவை சிலம்பிட திருவொடும் மகளாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே மாடும் சுத்தமும் மற்ற உள உளபோகமும் மயரு தம்மோடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்து எங்கன்பெம் தொழில் வீட்டிட மென்மலர்கழல் காட்டி ஆடு ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே ஏ வணங்கும் எப்பிறப்பு இறப்பு இவை நினையாறு மங்கையரு தம்மோடும் பிணைந்து வாயிதழ் பெருவெள்ளத்து அழுந்தினான் பித்தனாய்த் திரிவேனே குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமளத்தொடும் கூடி அணைந்து வந்து என ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இப்பிறப்பினில் இணை மலர் கொயிறு நாள் இயல்போடு அஞ்சு எழுத்து ஓய் தப்பு இலாது பொன்கடல்களுக்கு இடாது நான் தடமுளையார் தங்கள் மைப்பு உலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனே மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே ஊசல் நாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாதானவை பற்று அறுத்து உயர்ந்ததன் பரம்பெரும் கருணையால் ஆ அவை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே அற்புதம் அறியேனே பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் குடுத்து அலை நாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அரிய அயனும் எட்டாத மலர்கழல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே பெரிய இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது செறி குழலா பிரியும் கீழ்மையும் கண்டை அம் கண்களும் முன்னியே கிடப்பேனே இறைவன் எம்புறான் எல்லை இல்லாத தன் இணைமலக்கழல் காட்டி அறிவு தந்து என ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே ஏ ஏ